الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يهزنون وقال النبي صلى الله عليه وسلم من عادى لي وليا فقد آذنته للحرب أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானார் செல்லல்லாக அழிவு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு சூஃபியாக்களின் சூற்றுமங்கள் என்றொரு வித்தியாசமான தலைப்பொன்று வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சமுதாயத்திலே சூஃபிமார்கள் அல்லாஹுவோடு நெருக்கம் பெற்றார்களே எதனால் நெருக்கம் பெற்றார்கள் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன நாமும் அல்லாஹுவினுடைய அடியார்கள் தான் அவர்களும் அல்லாஹுவினுடைய அடியார்கள் தான் ஆனால் அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் செய்து கொடுக்கிறான் நாமும் தினமும் அழுது கொண்டே இருக்கிறோம் ஒன்றும் நடப்பதில்லையே என்ன காரணம் ஏறத்தாழ ஒரு இருநூறு வித்தியாசங்களை எழுதுகிறார்கள் அதிலிருந்து ஒரு பத்தே பத்து வித்தியாசங்கள் மட்டும் உங்களுக்கு மத்தியில சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆளுங்களாக இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் தன்பீகுல் முக்தர்ரீன் என்ற ஒரு நூல் மிகவும் பிரசக்தி பெற்ற நூல் நமக்கும் சூஃபியாக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை இனம் காட்டுகிற அந்த நூலிலே அதன் சாரத்தை உங்களுக்கு மத்திகளை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள முதல் வித்தியாசம் சம்பாதிப்பதற்கு நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறதோ அதே ஆசை செலவழிப்பதற்கு இருக்குமா என்றால் இருக்காது நிறைய சம்பாதிக்க வேண்டும் அதிலிருந்து ஒரு பகுதியை தானம் பண்ண வேண்டும் அதுவும் ஒரு சிலர்களுக்கு அந்த எண்ணம் நிறைய பேர்களுக்கு சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உள்ள போயிட்டே இருக்கணும் வெளியே ரிட்டர்ன் வரக்கூடாது ஒன்மே இப்படி இருப்பவர்களும் நம் சமுதாயத்திலே நிறைய உண்டு ஆனால் சூஃபியாக்கள் அப்படி அல்ல எப்படி சம்பாதிக்கிறார்களோ அதை விட அதிகமாக வருகிற அளவிற்கே செலவழிப்பார்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம் சுஃபியானே சௌரி ரஹமத்துல்லாஹி தாலா அலைகன் அவர்கள் சொல்லுவார்கள் நாற்பதாயிரம் திருகம் என்னிடத்தில் இருப்பது இருந்து அதை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்பது இருக்கிறதே இது எனக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் அடுத்தவர்களிடத்தில் யாசகம் கேட்பதை விட காசு சம்பாதிக்கிறதா எனக்கு பிரியம் சூஃபியாக்கள் என்று சொன்னால் சம்பாதிக்காதவர்கள் என்று அர்த்தம் அல்ல சம்பாதிப்பார்கள் காசு சம்பாதிப்பதுதான் எனக்கு பிரியமாக இருக்கும் அடுத்து சொல்லுவார்கள் சுஃபியான் அதை விட எனக்கு பிரியமானது அதை இறை வழியிலே செலவழிப்பது என்று சொல்லி காட்டுகிறார்கள் கைசிவன் ஆசிம் ரஹமத்துல்லாஹி தாலாலை தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுவார்கள் மகனே நீ நல்ல சம்பாதிச்சுக்க அலைக்க விஜம் இல்மால் நிறைய சம்பாதி காரணம் யுசிரு சதிக்க நீ சம்பாதித்தால் தான் உன்னுடைய நண்பனை நீ சந்தோஷப்படுத்த முடியும் உன்னுடைய எதிரி இடத்திலிருந்து பாதுகாப்பை பெற முடியும் உன்னுடைய இபாதத்திற்கு உடை தேவைப்படுகிறது உணவு தேவைப்படுகிறது அத்தனைக்கும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது அதனால் நீ சம்பாதித்துக்குள் மகனே ஈசாலா நபியினா அலஹி சலாத் வசலாம் சொல்லி இருக்கிறார்கள் மகனே யாராவது ஒருவர் வந்து உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே மகனே இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே மகனே அப்படி நீ இல்லை என்று சொல்லிவிட்டால் ரஹ்மத்துடைய மலக்குகள் ஏழு நாட்கள் உன் வீட்டுக்கு வரமாட்டார்கள் மகனே ஏதாவது இருப்பதை கொடுத்து விடு மகனே இல்லை என்று சொல்லாத இப்ப இறைநேசர்கள் சூஃபியாக்கள் வரக்கூடியவர்களுக்கு யாருக்கும் இல்லை என்று சொல்லாத மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்பதை அனைத்து நூட்களிலே பார்க்கிறோம் ஆனா நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க வர்ற ஆளுகள்ல பாதி பேர் இல்லை என்று போகக்கூடிய நிலையில் தான் இருப்பார்கள் நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் சூஃபியாக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல செல்லல்லாஹு அலைவசலத்தினுடைய வழிவந்த அந்த சூஃபியாக்களினுடைய வரலாறுகள் நீண்டு செல்லுகிறது சூஃபியாக்களின் தலைவர் என்று ஓட்டப்பட்ட புலையிலிவன் இப்னு அயால் தானானே சொல்லிக் சொல்லி காட்டுகிறார்கள் என்னுடைய உயிர் போகிற நேரத்திலேயும் என்னிடத்தில் எதை வந்து காட்டாலும் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் எதையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்கிறார்கள் மாலிக்புன் தீனார் ரஹமத்துல்லா எந்த அளவுக்கு கொடுத்தார்கள் வரலாறுகளிலே எழுதுவார்கள் மலக்குகள் சோதிக்க வந்தார்களா நபிமார்களைத்தான் மலக்குகள் சோதிக்க வருவார்கள் ஆனால் சூஃபியாக்களை மலக்குகள் சோதிக்க வந்தார்கள் கொடுத்தார்கள் ரொட்டியை கொடுத்தாங்க அடுத்து சிதினி யா மாலிக் மாலிக் என்ன கொஞ்சம் அதிகமாக கொடுங்கள் என்றார்கள் என்ன கொஞ்சம் அதிகமாக கொடுக்கிறார்கள் சிதினி யா மாலிக் அடுத்த ரொட்டியை கொடுத்தாங்க கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து வீட்டுல ஒண்ணுமே இல்ல கடைசியில சிதினி யா மாலிக் மாலிக்க உன் வீட்டை கொடுன்னு கேட்டாராம் நம்மள்ட்ட யாராவது அந்த அப்படி கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாலிக்கே உன்னுடைய வீட்டை கொடு சரின்னு வீட்டை கொடுத்தாச்சு சிதினி யா மாலிக் மாலிக்கே என்ன கொஞ்சம் கூடு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எனக்கு கூடு சரி என்று கொடுத்தார்கள் மாலிக் ரஹமத்துல்லா மாலிக் பின் தீனார் ரஹமத்துல்லாஹி தாலாலை எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில ஜிதுனியா மாலிக் வேற ஏதாவது கொடு உடனே மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை மாலிக் பின் தீனார் சொன்னார்களாம் என்னை நீ அடிமையாக வைத்துக் கொள்ளேண்டார்களாம் இந்த அளவிற்கு கொடுத்தார்கள் சூஃபியாக்கள் இந்த எண்ணம் நம்மிடத்திலே வருமா இதுதான் அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் உள்ள சூபி இந்த உமர் இவன் அப்துல் அஜீஸ் ரமத்துல்லா சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் தொழுகையால் அல்லாஹுவினுடைய இடத்திலே பாதையை அடைகிறான் நிஸ்புத்தரியம் பாதையில் பாதையை அடைகிறான் ஒரு மனிதன் நோன்பு வைப்பதின் மூலமாக அல்லாஹுவினுடைய கோட்டையை அடைகிறான் அதே நேரத்தில் ஒரு மனிதன் தர்மம் செய்வதால் தான் அல்லாஹுவினுடைய கோட்டைக்குள்ளே நுழைய முடியும் என்றார்கள் உமர் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி தாலாலே என்றால் எந்த அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் வரலாறுகளிலே பார்க்கிறோம் பெருமானா சலல்லாஹு அலிவசலம் என்பவர்கள் சொன்னார்கள் எழுபது வருடம் ஒரு ஆபித் வணக்கம் செய்கிறார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல எழுபது ஆண்டுகள் வணக்கம் செய்கிறார் வணக்கம் செய்து ஒரு சின்ன பாவம் செய்தார் அந்த பாவத்திற்கு தண்டனையாக எழுபது ஆண்டு வணக்கத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டார் ஒரு சின்ன பாவம் சூஃபியாக்கள் செஞ்சா எழுபது ஆண்டையும் அல்லாஹ் அழித்தான் அவர் குளித்தார் தௌபா செய்தார் தன்னிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு ரொட்டியை யாசகருக்கு தான தர்மம் செய்தார் ஒரே ஒரு ரொட்டியை எடுத்து கொடுத்தார் அல்லா ஜல்ல சானகுத்தாலா சொல்லுவான் அவர் செய்த தர்மத்தின் காரணமாக அவன் பாவத்தை நீக்கி எழுபது ஆண்டினுடைய நன்மையை நான் மீட்டுக் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லா இதுதான் அல்லாஹவினுடைய ஆட்டம் சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சகாபாக்களுடைய வரலாறுகளை இந்த சமுதாயம் படிக்காமலே விட்டுவிட்டது காலை எழுந்த சகாபாக்களுடைய நிலையும் இதுதான் காலையில் எழுந்தவுடன் தொழுகைக்கு செல்லுகிற எல்லா சகாபாக்களுமே தன்னுடைய கையில ஏதாவது எடுத்துட்டு போவாங்களா வீட்டுல என்ன இருக்கிறதோ ஏன் சில சகாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் ஜபீப் இந்த கிஸ்மிஸ் பழம் இருக்கா இல்லையா அதையாவது எடுத்துட்டு போய் யாராவது முதல்ல பார்க்கிற மிஸ்கின்களுக்கு கொடுத்து விட்டு செல்வார்களா அவர்களுடைய உயர்வுக்கு காரணம் இது என்று எழுதுகிறார்கள் காலையில் எழுந்தவுடனேயே தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடத்தில் இருந்ததே அதே நேரத்தில் சூஃபியாக்கள் ஹராமின் பக்கம் நெருங்கியதே கிடையாது ஹராமான பொருட்களை நெருங்குவது கிடையாது ஆனா நம்ம சமுதாயம் ஹராமுல இருந்து எடுத்து தான தர்மம் செஞ்சுட்டு அல்ல நிறைய கூலிய கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் வட்டி பேங்க்ல போட்ட வட்டி எடுத்து தனியா வச்சுக்கிட்டு அதை எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் நீட்டுறது சொர்க்கத்தில் அல்ல நமக்கு பெரிய இடத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு வட்டியை வாங்குறதே ஹராம் அதிலே தான தர்மம் செய்வது சதக்காவினுடைய நியத்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது ஒருத்த வட்டி வாங்கிட்டான் வட்டி பணம் இருக்கிறது என்று சொன்னால் சதக்காவினுடைய நியத்து இல்லாம நம்மளை விட்டு கவிஞ்சா போதும் என்று தான தர்மம் செய்ய வேண்டும் அப்படி சதக்காவுடைய நியத்தை செஞ்சு வட்டி பணத்தை கொடுத்துட்டு கராமான பணத்தை லாட்டரி சீட்டு பணத்தை கொடுத்துட்டு அடுத்தவனுடைய பணத்தை மோசடி செஞ்ச பணத்தை தான் எடுத்து தான தர்மம் செஞ்சுட்டு கொள்ளை அடிச்ச பணத்தை எடுத்து தான தர்மம் செஞ்சுட்டு ஏமாத்தின பணத்தை எடுத்து தான தர்மம் செஞ்சுட்டு அல்லாஹ் கூலி கொடுப்பான்னு நினைக்கிறது எதை போன்று இருக்கிறது என்றால் புதையலிவின் ஐயால் ரமத்துல்லாஹி தாலானி அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய சிறுநீரை எடுத்து தன்னுடைய தன்னுடைய ஆடையை சுத்தம் செய்வதை போல் இருக்கிறது நல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சு சிறுநீரை அதுல ஆடையை ஊட போட்டு நல்ல சோப்பு அது இதெல்லாம் போட்டு துவைச்சா எப்படி இருக்கும் இதை போன்றுதான் அவன் செய்கிற தானம் என்று சொல்லி காட்டுகிறார்கள் புதையில் ரஹமத்துல்லாஹி தாலாலே அவர்கள் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வரலாறுகள் நமக்கு சாட்சியாக இருக்கிறது இருபத்தி நாலு வருடம் காட்டுக்குள்ளே இருந்தார்களா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல இருபத்தி நான்கு ஆண்டுகள் காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் எதற்காக கூத்தி ஹலால் ஹலாலான உணவுக்காக இருந்தார்களாம் கடைசியில அங்கேயே ஹலாலான உணவு கிடைக்கல எப்ப இப்ராஹிம் அதிகம் அதுகம் ரஹமத்துல்லாவுடைய காலத்துல ஹலாலான உணவு கிடைக்கவில்லை கடைசியில ஒரு மரம் யாருக்குமே சொந்தமில்லாத ஒரு பூமி இறைவனுக்கு சொந்தமான பூமியிலே ஒரு மரம் இருக்கிறது அதிலே பழுக்கிற பழத்தை சாப்பிட்டுக் கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் இதுதான் சூஃபியாக்களினுடைய வாழ்க்கை எது இருக்கிறதோ அப்படியே கொடுப்பார்கள் முதல் வித்தியாசம் இரண்டாவதாக ஹுப்புல் மசாக்கி மிஸ்கீன்களை ரொம்ப பிரியப்படுவாங்க அவங்க மிஸ்கீன்களை பிரியப்படுவார்கள் இன்னைக்கு நமக்கு நேர் மாற்றம் பணக்காரனோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பிரியம் தன்னை விட உயர்ந்தவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதிலே பிரியம் ஆனா நமக்கு நேர் மாற்றமாக சூஃபியாக்கள் தன்னை விட கீழ் உள்ளவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதிலே பிரியம் இதான் வித்தியாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில் தனக்கு விருப்பமான துஆவாக பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹும்ம ஹீனா மிஸ்கீனா வ அமித்னா மிஸ்கீனா வ ஹஷுர்னி மின் ஜுமரத்தில் மசாக்கீன் யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக பெருமானார் கேட்ட வார்த்தை ஈருலக சக்கரவர்த்தி பெருமானார் கேட்டிருந்தால் எதையும் அல்லாஹ் கொடுக்க தயார் நாயகம் நினைத்திருந்தால் ஒரு துவாதான் காலுக்கு கீழே வைரம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் கோமேரகம் நீளம் பச்சை நீலோவலம் எல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து கொட்ட தயார் ஆனால் பெருமானார் கேட்டது என்ன தெரியுமா அல்லாஹ் மஹீனா மிஸ்கீனா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாக ஏழையாக வாழ வைப்பாயாக ஏழையாக மௌத்தாக்குவாயாக ஏழைகளின் கூட்டத்தில் தான் என்னை எழுப்பணும் என்று கேட்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு தலைவர் என்றைக்காவது கேட்டதுண்டா உலக வரலாற்றிலே இதுவரை உலகம் ஆயிரம் ஆயிரம் தலைவர்களை பார்த்ததுண்டே கேட்டதுண்டா பெருமானார் செல்லல்லா ஒளிவ சில மிஸ்கீன்களை பிரிய ஏதா சூஃபியாக்களுடைய தன்மை மிஸ்கீன்களை பிரியப்படுவார்கள் சுலைமான் அலகி வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்து வாருங்கள் சுலைமான் அலகி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் பள்ளிக்குள்ளே சென்றால் அல்லது பொது இடங்களிலே சென்றால் அவர்கள் எங்கே அமர்வார்கள் என்றால் எங்கே மிஸ்கீன்கள் இருக்கிறார்களோ அங்கே போய் தான் உட்கார்வார்களாம் சுலைமான் அலிகலாம் உலகத்தினுடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் சுலைமான் ஜிங்களுடைய ஆதிக்கத்தை கொடுக்கப்பட்டவர்கள் சுலைமான் இவர்கள் போய் மிஸ்கீனோடு உட்கார்ந்து ஆனா மிஸ்கீனும் ஜாலிசும் மினல் மசாக்கீன் மசாக்கீன்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மிஸ்கீன் நானும் மிஸ்கீன் தான் நானும் ஏழலா உலகத்துல ஒரே பணக்காரன் அல்ல மட்டும்தான் பாக்கி எல்லாமே பிச்சைக்காரன் தான் என்று சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார் நாம் ஏமாத்துறோம் என்னைக்காவது மிஸ்கீன்களோடு உட்கார்ந்து இருக்கிறோமா சாப்பிடும் போது பக்கத்துல உட்காந்துட்டாவே எந்திரிச்சு போயிடுறமே சில இடங்கள்ல மிஸ்கீன்கள் பள்ளிக்கு வெளியில இருக்கிற பொழுது அவர்களுடைய பாதத்திலே அல்லது அவர்களுடைய கரங்களிலே நம் கை பட்டுவிடக் கூடாது என்று காசுகளை தூக்கி போடுகிற நிலை கூட நம் சமுதாயத்திலே நிறைய பேர்களுக்கு உண்டு ஏனென்றால் அந்த கையோடு கை பட்டுவிடக் கூடாதா பட்டை ஒரு மூத்த பெறுவாராம் எவ்வளவு மோசமான நிலை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மிஸ்கீன்களுக்கு உதவி செய்த சமுதாயமாக இருக்கிறதா இதுதான் நமக்கு அவர்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் ஒரு ஷேக்கு எப்ப பார்த்தாலும் கபரஸ்தான்ல தான் போய் படுத்திருப்பாராம் கபரஸ்தான்ல வச்சே சாப்பிடுறது கபரஸ்தான்லயே படுத்திருக்கிறது இது சூஃபியாக்களுடைய தன்மை எல்லாரும் பாக்குறாங்க இதுவரைக்கும் யாருமே செய்யாத இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நேரா போய் கபரு ரெண்டு கபர் இருக்கு அதுக்கு நடுவுல படுத்துக்கிறாரு கபருக்கு பக்கத்திலே வச்சு சோத்து சாப்பிடுறாரு யாராவது அங்க போய் சாப்பிடுவாங்களா கபரஸ்தான்ல சாப்பிடுறாள் நம்மள உண்டா அப்படி சாப்பிட்டா அவர் கூப்பிடுறதே வேற மாதிரி கூப்பிட்டுருவோம் இந்த பைத்தியம்ன்றுவானுங்க அந்த சூபியா சூபி இடத்துல போய் கேட்கிற பொழுது அவர் சொன்னாராம் நான் எங்கு சென்றாலும் மக்கள் என்னை விரட்டுகிறார்கள் இந்த இடத்துல என்னை யாருமே விரட்டுறதில்ல என்னை யாருமே விரட்டுறதில்ல எங்கு போய் படுத்தாலும் பள்ளிவாசல்ல படுத்தா கூட பூட்ட போறோம்னு வெளியே புடிச்சு தள்ளிடுறானுவ ஆனா இங்க யாருமே என்னை விரட்டுறதில்ல அதனாலதான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்கிறார் சூஃபி அதான் சூஃபியாக்கள் அல்லாஹ்வோடு நெருக்கம் பெற்றவர்கள் மிஸ்கீன்களை பிரியப்படுவார்கள் நபி ஈசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் உங்களுக்கு பெயர்களிலேயே எந்த பெயர் ரொம்ப பிடித்தமான பெயர் ரூஹுல்லா என்று சொல்லுகிறார்கள் அமீனுல்லா என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் அடியார் என்று சொல்லுகிறார்கள் எல்லா பெயர்களிலும் உங்களுக்கு உகந்த பெயர் என்ன என்று ஈசாலா நபிகினா அலஹி சலாம் இடத்தில் கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்களாம் எல்லாரும் என்னை மிஸ்கீன் கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது என்றார்கள் எல்லாரும் என்னை மிஸ்கீன் என்று கூப்பிட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஈசாலா நபிகினா அலஹி சலாத்து வசலாம் எந்த அளவிற்கு இருந்திருக்கவோ தோன்றும் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு நபி தசீருள் ஜலாலை நிலை வருகிறது தன்வீகுள் முகத்தரை நிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நபி அல்லாஹிடத்தில் கேட்கிறார் யா நீ என்னை பொருந்திக் கொண்டதற்கு என்ன அடையாளம் என்னை நீ ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு என்ன அடையாளம் அல்லாஹு தாலா சொல்லுவான் மிஸ்கீன்கள் உன்னை பொருந்திக் கொண்டால் நான் உன்னை பொருந்திக் கொண்டேன் ஏழைகளுக்கு நல்லவனாக நீ வாழ்ந்தால் உன்னை நான் பொருந்திக் கொண்டேன் இன்றைக்கு ஏழைகளுக்கு நல்லவர்களாக யார் வாழ்கிறார்கள் அவர்கள் தான் சூஃபியாக்கள் சூஃபிக்கு பெரிய விளக்கம் ஒன்றும் தேவையில்லை ஏழைகளிடத்தில் யார் நல்ல பெயரோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் சூஃபியாக்கள் இதைத்தான் நபிக்கு அல்லா ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளையிடுகிறான் அப்ப எந்த அளவிற்கு மிஸ்கின்களை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவினுடைய வரலாறுகளை ஹதீச நூட்களிலே பார்க்கிறோம் அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் பெருமானாரினுடைய அன்பு தோழர்களில் எழுபது பேர்கள் ஏழை தோழர்கள் திண்ணை தோழர்களாக பெருமானாரிடத்திலே படித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த திண்ணை தோழர்களை ஒரு நாள் அபுபக்கர் அலி அல்லாஹுத்தால திட்டி விடுகிறார்கள் இந்த செய்தி பெருமானார் செல்லல்லாஹ் செல்லத்திற்கு கிடைத்தவுடன் அபுபக்கர் அல்லாவின் கோபம் உன் மீது இறங்குவதற்கு முன்னால் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள் என்றார்கள் யாருக்கு பெருமானாரினுடைய குகை தோழர் நாயகத்தினுடைய ஹலீல் அபுபக்கர் அலி அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறார்கள் நம்மளா இருந்தா சொல்லுவோம் அந்த பிச்சைக்காரனை திட்டினதுல ஒரு தப்பு கிடையாது நீங்க என்ன கொஞ்சம் போய் திட்டிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு பெருமானார் செல்லல்லா செல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹுவின் கோபம் உங்களின் மீது இறங்குவதற்கு முன்பதாக போய் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ் மிஸ்கின்களின் மீது பிரியமைத்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உமர் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி தாலா அலை அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் அவர்கள் விருந்து வைப்பார்களே ஆனால் வீட்டில் இன்னைக்கு நம்ம நடைமுறைகள்ல விருந்தோம்பல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் எதை விரும்புகிறது என்றால் யார் விருந்து கொடுக்கிறாரோ அவர் பரிமாற வேண்டும் திருமணங்கள் கல்யாணம் காட்சி நம்முடைய வீட்டில் சின்ன விருந்தாக இருக்கட்டும் பெரிய விருந்தாக இருக்கட்டும் இவர்கள் பரிமாற வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய சுண்ணத்து அதற்கு நேர் மாற்றமா இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் என்ன என்றால் யாராவது கேட்டரிங் கால கொண்டு வந்து வச்சுட்டு அவர்கள் பரிமாறி விட்டு புறப்பட்டு விடுவார்கள் இவர்கள் வெளியில நின்று அப்படி ஒரு சைக்கிளை மட்டும் காட்டி ஒரு புன்னகையோடு இருக்கிற சூழல் அதிகரித்து வருகிறது இது நம்ம காலம் அதே நேரத்தில் சூஃபியாக்கள் எப்படி இருப்பார்கள் உமர் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் விருந்தோம்பல் செய்வார்கள் யாரால் தானே பணி செய்வார்கள் ஒரு அரசர் உலகத்தில் அரசர் பணி செய்ததை பார்த்திருக்கிறோமா தானே பணி செய்வார்கள் இலை எடுப்பார்கள் உணவு வைப்பார்கள் அத்தனை வேலைகளையும் உமர் அப்துல் அஜீஸ் ரமத்துல்லா அலைஹி செய்கிறார்கள் உடன் இருக்கக்கூடிய சிப்பந்திகள் எல்லாம் கேட்டார்களாம் நீங்கள் எல்லாம் இந்த வேலையை செய்யாதீர்கள் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அரசர் அல்லவா அதனால் அரச தோற்றத்திலேயே கம்பீரமாக இருக்க வேண்டும் என்கிற பொழுது உமர் அப்துல் அஜீஸ் சொன்னார்களாம் நான் அரசராக இருக்கிற பொழுது உமர் தான் இலை எடுக்கும் போது அதே உமர் தான் நான் இடைய தூக்கி போடும் போது உமர் தான் சாப்பிடும் போது உமர் தான் தூங்கும் போது உமர் தான் அரசராக இருக்கிற பொழுது மட்டும் எனக்கு என்ன கொம்பா முளைத்திருக்கிறதே நான் ஒரு சாதாரணமான மனிதன் இதான் சூஃபியாக்களின் தன்மை மைமூன் மெஹரான் பெரிய வழியுள்ளா அவர்களுடைய காலத்திலே அவர் சத்தியம் செய்தால் உடனே அல்லாஹ் நிறைவேற்றுவான் சத்திய செஞ்ச உடனே அல்லாஹ் நிறைவேற்றுவான் இவர் நாசமா போட்டுண்டா போயிருவாரு இவர் நல்லா இருக்கட்டும் இருந்துருவாரு இந்த ஆற்றில் மைமூடி மணி மகரான் ரஹமத்துல்லாஹி அலைஹி குண்டு அவர்கள் எப்பொழுதுமே வலிமா விருந்துக்கு மட்டும் செல்வார்கள் வேறு எதுக்குமே போக மாட்டாங்க அவங்களுடைய வளமை ஒவ்வொரு சூஃபியாக்களுக்கும் ஒவ்வொரு வளமை அதே மாதிரி வலிமா விருந்துக்கு மட்டும் தான் போவாங்க வேற எதுக்கும் போக மாட்டாங்க அந்த மைமூன் இப்னு மெஹரான் இவர்களை வலிமா விருந்துக்கு அழைச்சிட்டு போனா தேடி தேடி பார்ப்பாங்களாம் யார் ரொம்ப ஏழை மிஸ்கின் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர் பக்கத்துல தான் போய் உட்காருவாராம் உட்கார்ந்து சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாம அந்த மிஸ்கினுடைய இலையை சேர்த்து இவர் தான் எடுத்துட்டு போவாராம் இது சூஃபியாக்களின் பண்பாடு ஹுப்புல் மசாக்கி ஏழைகளை பிரியப்படுவார்கள் ஏழைகளோடு இருப்பார்கள் நமக்கு நேர் ஆப்போசிட் மூன்றாவதாக நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு சுகுதியத்திற்கும் அவர்களிடத்தில் துறவு நிலை உலகத்திலே வாழ்வார்கள் ஆனால் ஒட்டாமல் வாழ்வார்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒட்டாமல் தாமரை எப்படி தண்ணீரிலே இருக்கிறது தண்ணீரோடு ஒட்டாமல் வாழுகிறதோ அதை போன்றுதான் அவர்கள் வாழ்வார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி காட்டுகிறார்களே எனக்கு மசலி மசலு துன்யா எனக்கு உலகத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறார்கள் எனக்கும் உலகத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் ஷஜரா மரத்தினுடைய நிழல மாறி மரத்தினுடைய நிழல் உலகம் என்பது மரத்தின் நிழல் அதில் யாரும் கொஞ்ச நேரம் வருவார்கள் ஓய்வெடுப்பார்கள் புறப்பட்டு விடுவார்கள் உலகமும் அப்படித்தான் இது ஒரு நிலை கொஞ்ச நேரம் இருப்பார்கள் ஓய்வெடுப்பார்கள் ஓடி விடுவார்கள் யாராவது நம்ம தாதா தாதாவுடைய தாதா இருந்திருக்கிறாங்களா கொஞ்ச நேரம் வாழ்ந்தாங்க ஓய்வு எடுத்தாங்க ஓடிட்டாங்க நூகல் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தவங்க அவங்கள்ட்ட கேட்டாங்களா நீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தீர்களே உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் வாழ்க்கை குறிப்பு சொல்லுங்களே என்கிற பொழுது அவர்கள் சொன்னார்களா நான் என்னுடைய வீட்டுல ஒரு வாசல்ல நுழைஞ்சு இன்னொரு வாசலுக்குள்ள வர்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்குள்ளாட்டி ரூஹு வாங்குறதுக்கு வந்துட்டார் இவரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தவர் இன்னைக்கு அறுபது எழுபது வருஷம் வாழ்ந்தவங்களை கேளுங்க எப்படித்தான் போச்சுண்டே தெரியல அதுல காலம் ஓடிக்கிட்டே இருக்கு காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை அதனால் மரத்தின் நிழலை போன்று நினைத்து வாழ்வார்கள் சூஃபியாக்கள் ஜுஹுத் துறவுக்கு பேரு ஜுஹுத் ஜுஹுத் என்பதிலே மூன்று எழுத்துக்கள் இருக்கிறது சுஃபியான் ஒயை நான் சொல்லுகிறார்கள் ஜே என்பது அன் தத்துருக்கே சகரத்த துன்யா உலகத்தினுடைய அந்த அழகை விட்டு விடுவது உலகத்தினுடைய அலங்காரம் உலகத்துக்கு எவ்வளவு அழகு இருக்கிறது பார்த்தீர்களா ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அண்ணவர்கள் உலகத்தை பார்த்தாங்களா ஒரு கிழவி தோற்றத்துல கிழவி தோற்றத்துல நிறைய நகை பொதுவாகவே பொம்பளைகளுக்கு அது குமரியோ கிழவியோ நூத்தம்பது வயசுல இருக்கக்கூடிய கிழவிட்ட கொண்டு போய் நகையை கொடுத்தாலும் போட்டு அலங்கரிச்சு கண்ணாடியில பார்த்தா தான் அந்த அம்மாக்கு சந்தோஷம் என்னைக்குமே வயசை சொல்லாதுங்க அந்த கிழடுக இது நம்முடைய வளமை நம்முடைய நாட்டில் இருக்கிற பண்பாடு இது மாதிரி ஒரு கிழவி ஃபுல்லா நகை ஈசா அலைசலாம் கேட்டாங்களா நன்றி நீ மான் கேட்கிறாங்க ஆனா துன்யா நான் தான் உலகம் நான் தான் உலகம் எங்க நின்றுகிட்டு இருக்கிற என் காதலர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னை காதலிப்பதற்கு ஆள் உண்டா எத்தனையோ பேர் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை காதலி முன்னால் காதலித்தவர்கள் உண்டா நிறைய பேர் உண்டு என்ன செய்தார் அவர்களை எல்லாம் கொலை செய்தேன் கொலை செய்தாயா அது தெரிந்துதான் உன்னை இப்பொழுது காதலிக்கிறார்கள் ஆம் தெரிந்துதான் காதலிக்கிறார்கள் என்னை இதுவரை எத்தனை பேர்கள் பிரியப்பட்டார்களோ அத்தனை பேர்களையும் அழித்திருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னும் என்னை காதலிக்கிறார்கள் அது வேண்டும் இது வேண்டும் இந்த அலங்காரம் வேண்டும் அந்த அலங்காரம் வேண்டும் என்று வாடுகிறார்கள் கடைசியில மூத்தா போயிடுறாங்க எல்லா அலங்காரத்தையும் விட்டுவிட்டு என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு உலகம் சொன்னதை ரூகுல் பயானிலே எழுதி காட்டுகிறார்கள் இந்த ஜஹரத்து துன்யா அதனால ஜா என்பது அந்த துருக்க ஜீனத்து துன்யா உலகத்தினுடைய அலங்காரத்தை விட்டுவிட வேண்டும் என்கிறது ஹே என்பது அந்த துருக்க ஹவட்னஸ் ஹவா மனதினுடைய எச்சையை விட்டுவிட வேண்டும் அவன்தான் சூஃபி மனசு சொல்றதை எல்லாம் கேட்டு நடக்கிறவன் சூஃபி அல்ல மனதின் இச்சையை விட்டுவிட வேண்டும் தாழ் என்பது அந்த தத்ருக்க துன்யா உலகத்தையே விட்டுவிட வேண்டும் இந்த நிலையில் தான் சூஃபியாக்கள் இருப்பார்கள் உலகத்தில் வாழ்வாங்க உலகத்தோடு ஒட்டாமல் வாழ்வார்கள் அந்த சுகுதுல கூட மூன்று படித்தரம் இருப்பதாக ராமியத்துல் பசரியா ரலியல்லாஹு தாலான்கா சொல்லுகிறார்கள் சில இடங்களிலே துறவு கொள்வது பரல் சில இடங்களிலே துறவு கொள்வது ஹராம் சில இடங்களிலே துறவு கொள்வது இருக்கிறதே இது சுன்னத் பரலு வாஜிபு சுண்ணத்து என்று மூன்று ரகமாக பிரிக்கிறார்கள் பரளியது ஹராமை விட்டும் துறவாக இருப்பது ஹராமின் பக்கமே போகாமல் இருப்பது இருக்கிறதே அல்லாஹ் தடுத்ததின் பக்கம் போகாமல் இருப்பது இருக்கிறது இந்த துறவுக்கு பெயர் தான் பரல அல்லாஹ் வட்டியை தடுத்திருக்கிறான் லெஞ்சத்தை தடுத்திருக்கிறான் சில பொருட்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அதன் பக்கமே போகாமல் இருப்பது இருக்கிறது இது ஃபர்ல் சுபஹா சில நேரத்தில் சந்தேகம் ஏற்படும் இது சாப்பிடுறது ஹலாலா ஹராமா நண்டு சாப்பிடுறது ஹலாலா ஹராமா உடும்பு சாப்பிடுறது ஹலாலா ஹராமா சுபுகா இருக்கிற நேரத்துல நம்மால் அதை சாப்பிட்டே தீரணுமா ஆனால் சூஃபியாக்கில் பிரச்சனை இருக்கிற பொழுது அதன் பக்கமே செல்ல வேண்டாம் நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கிக் கொள்வார்கள் இதை போன்று சுபகாக்களிலே ஒதுங்கி வாழ்வதற்கிறதே இது வாஜிபு முபாகான காரியம் செய்வது கூடும் தான் ஆனால் அதை விட்டு ஒதுங்கி இருப்பதற்கிறதே இது சுண்ணத்து சில செயல்களை செய்யலாம் மார்க்க அனுமதி அளித்திருக்கிறது ஒரு மனிதன் தனக்கு வேண்டிய தேவையான அடங்கார ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது ஆனாலும் கூட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு டிரெஸ் போடுறதுக்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது சூஃபியாக்கள் பார்ப்பார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டாலும் அதே மானத்தை தான் மறைக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு போட்டாலும் அதே மானத்தை தான் மறைக்கிறோம் ஐம்பதுக்கு போட்டுட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதை யாருக்காவது கொடுத்து விடலாம் என்று எண்ணுகிறார்களே இதுக்கு பேரு சுகுதுதான் இந்த சுகுது சுண்ணத் என்று அழகாக சூஃபியாக்களின் தலைவர்கள் நமக்கு அடித்துக் கொடுத்திருக்கிறார்கள் ராபியத்துல் பசரியார் அலி அல்லாஹு தலானா சொல்லி காட்டுகிறார்கள் அபு ஹனீஃபா அலி அலிஹன் அவர்களை பற்றி எழுதுவார்கள் முகமது பின் கனவு கதை மாமேடை எழுதுகிறார்கள் முகமது பின் சீரின் இந்த அபு ஹனீஃபா இருக்கிறாரே வித்தியாசமா இருக்கிறாரு உலகம் அவரை விட்டு ஓடுகிறது எல்லாரும் உலகத்தை தேடிட்டு ஓடுறாங்க ஆனா இந்த அபு மட்டும் உலகம் அவரை விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அவர் உலகத்தை தேடுவதை விட்டு விடுகிறார் என்று சொல்லிவிட்டு முகமது பின் சீரின் சொன்னாங்க வா தலபன துனியா நாங்க உலகத்தை தேடுறோம் ஆனா ஹரபத் மின்னா எங்களை விட்டு உலகம் ஓடிடுச்சு உலகத்தை தேடுற ஆளுக்கு உலகம் அவங்கள விட்டுட்டு ஓடுது உலகத்தை தேடாத ஆளுகள்கிட்ட உலகம் வந்து வந்து நிற்கிறது வந்து வந்து நிற்கிறது என்று முகமது பின் சீரின் ரஹமத்துல்லாஹி தாலா அலைகண்ணவர்கள் சொல்லுகிறார்கள் புதையில் பின் ஐயால் ரமத்துல்லாவிடத்திலே பத்தாயிரம் மிருகங்களை கொண்டு வந்து அரசர் கொடுக்கிறார் நம்மள்ட்ட எல்லாம் கொடுத்தாக்க அரசாங்கம் கொண்டு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு ஒரு டிவி இருக்குன்னு சொன்ன உடனே என்ன கூட்டம் என்ன கூட்டம் அந்த ஹராம வாங்குறதுக்கு ஹராமான பொருளை வாங்குறதுக்கு மாஷா அல்லா எத்தனை போட்டி அதுல ஒவ்வொரு வீட்லயும் ரெண்டு ரேஷன் கார்டு வேற இது நம் நிலை ஆனால் சூஃபியாக்கள் அப்படி இல்லை சூஃபியாக்கள் ஹலாலிலே கூட புதையலிபடி இயாள்கிட்ட பத்தாயிரம் திருகம் அந்த காலத்துல அரசர் கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அதெல்லாம் வாங்க முடியாதுன்ட்டாங்க நீ எடுத்துட்டு போயிடு எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை என்று ஒதுக்கினார்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆலிம் சாக்கள் சொன்னாங்க பைத்தியக்காரரா இருக்கிறிய வயசான காலத்துல உனக்கு யாரும் உதவாம இருக்கிற காலத்துல பொழப்பு இல்லாம எல்லோரும் வாங்குகிறோமே நீ ஏன் வாங்குவதில்லை என்று புதையில் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்களிடத்திலே சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்னார்களாம் ஒரு அழகான உதாரணத்தை காட்டுவார்கள் இந்த ஒட்டகம் இருக்கே ஒட்டகத்தினுடைய எஜமான ஒரு வேலை செய்வான் வாங்குற வேலையெல்லாம் வாங்கிட்டு கடைசியில அந்த ஒட்டக வயசாக போற நேரத்துல சொல்லுவான் வீட்டுல பேசிக்குவான் ஒட்டக வயசாக போகுது ரொம்ப வயசாயிருச்சுன்னா விற்கவும் முடியாது கறிக்கும் உதவாது இப்பயே காலி பண்ணிடலாம் என்று காலி பண்ணுவார்களே அந்த ஸ்தானத்திலே தான் உலமாக்கள் எல்லாம் என்னை சேர்ந்து காலி பண்ணுகிறார்கள் உலமாக்கள் எல்லாம் என்னை சேர்ந்து நாங்கள் எல்லாம் வாங்குகிறோம் நீ வாங்க வேண்டியதுதானே என்று என்னையும் அறுக்க பார்க்கிறார்கள் என்னையும் ஒட்டகமாக்கி அறுக்க பார்க்கிறார்கள் நான் அந்த ஒட்டகமாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு ஊரை விட்டே புறப்பட்டு காட்டு காட்டுக்கு சென்றார்கள் என்ற வரலாறுகளை புதையலிபின் ஐயால் ரஹமத்துல்லாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் என்றால் எந்த அளவிற்கு துறவு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது நபியுனா ஈசா அலா நபி அலி சலாத் வசலாம் அண்ணவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை எழுதுகிறார்கள் அவர்களிடத்தில் எதுவுமே இல்லை கடைசியில படுப்பதற்காக வேண்டி அவர்களிடத்தில் ஒரே ஒரு தலையணை இருந்ததாம் அந்த தலையணையையும் தூக்கி எறிஞ்சிட்டு இது கூட நமக்கு தேவையில்லை என்று எண்ணிக்கொண்டு பக்கத்துல ஒரு செங்கக்கல் எடுத்துக்கிட்டு நடந்தாங்க செங்கக்கல்லை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேறு எதுவுமே இல்லை இடத்துல ஒரு இடத்துல எதுவுமே இல்லை செங்கலை வச்சு படுத்துட்டு இருக்கும்போது ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் வந்தாங்களாம் நீ என்ன துறவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் செங்கக்கல்லின் பக்கம் தேவையாகி கொண்டு நீ ஒரு துறவியா உன் தலைக்கு செங்கல் தேவையா கைகளை தலையணையாக பயன்படுத்த முடியாதா ஜிப்ராஹில் அலிஸ்லாம் கேட்டோன்னு அந்த செங்கலையும் தூக்கி போட்டுட்டு அலைஞ்சாங்களாம் அப்ப அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதுதான் சூஃபியாக்கள் இந்த நிலையில் இருந்த காரணத்தினால் தான் அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா அவர்களை பிரியப்பட்டான் அவர்களை அல்லாஹ் விரும்பி அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா ரசித்தான் என்று பார்க்கிறோம் வரலாறுகளை பார்க்கிறோம் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி தாலா அலிஹன் அவர்கள் சொல்லுவார்கள் ஜாலல்லாஹு அஷர்ர குல்லஹு ஃபி பைத்தின் ஒரு வீட்டில் அல்லாஹ் எல்லா தீமைகளையும் வைத்து வ மிஃப்தாகஹு அதற்குரிய சாவியாக அல்லாஹ் ஹுப்பு துன்யா உலக ஆசையை வைத்திருக்கிறான் எல்லா தீமைகளுக்கும் சாவி எதுன்னா உலக ஆசை ஒரு மனிதனுக்கு ஆசை வந்து விடுமையானால் உலக ஆசை வந்து விடுமையானால் எதையுமே அரிச்சு கட்டுறதுக்கு அவன் தயாராயிடுறான் அதே நேரத்தில் எல்லா நன்மைகளையும் ஒரு வீட்டிலே அல்லாஹ் வைத்து அதனுடைய திருவுகோளாக ஜூத் பற்றற்ற வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் பற்றற்று இருக்கிற பொழுது உலகம் காலடியிலே வந்துவிடும் ஒரு மனிதன் தேவையாகிற பொழுது அவனை விட்டு உலகம் ஓடிவிடும் இதுதான் உலகத்தின் மாயை என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நம் சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் மூணாவது வித்தியாசம் இதுதான் நான்காவதாக முஜாகதத்து நர்ஸ் நப்சிட்ட போராடிக்கிட்டு இருப்பாங்க சூஃபியாக்கள் நர்சோடு போராட்டம் இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த போராட்டம் இருக்கிறதா நம்மள்ட்ட ஒரே போராட்டம் வாய்க்கும் கைக்கும் போராட்டம் நடக்கும் அதுதான் தினமும் பல முறை அதுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு டாக்டர் வேற சொல்லிட்டாரு ஒரு தடவை சாப்பிடக்கூடாது ஒரு நாள்ல மூணு தடவை எல்லாம் சாப்பிடக்கூடாது ஏழு தடவை எட்டு தடவை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடணும் என்று சொன்ன பத்தாத நம்மளுக்கு ஆளுக்கு நல்ல அழகான வாங்குவாங்க நூத்தம்பது கிலோல டாக்டர்கிட்ட போனார் அவர் ஆளு நூத்தம்பது கிலோ டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு இன்னைக்கு போற டாக்டர்கிட்ட எல்லாம் வரிசையா தான் சொல்றாங்க எனக்கு சுகர் இருக்கு எனக்கு பிபி இருக்கு எனக்கு கொழுப்பு இருக்கு எல்லாம் மளிகை கடையே இருக்கு எனக்கு உப்பு இருக்கு இதுக்கெல்லாம் தீர்றதுக்கு என்ன வழி செய்யணும் என்று டாக்டர் இடத்துல கேட்கிற பொழுது ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் நூத்தி ஐம்பது கிலோ ஓட ஓடுவானா ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் நடக்கணும் உடனே இவன் சொன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா அவர் நடக்கணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா அடுத்து கேட்டா அப்படி நடக்கலன்னா உனக்கு காரியம் தான் நடக்கும் நடக்கலன்னா என்ன நடக்கும் உனக்கு காரியம் தான் நடக்கும் இப்படி நம்முடைய உடல்களை ஏற்றி வைத்திருக்கிற நாம் சூஃபியாக்களின் முஜாகதாவை பார்க்கிறோம் எந்த அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் சுலைமானும் தாராணி அஹமத்துல்லாஹி தாலானே இவர் பக்கத்துல போய் ஒருத்தர் உட்கார்ந்தாராம் ரொம்ப பிரியமா வந்து சிலர் பார்த்தாக்கா உள்ளத்துக்குள்ள உள்ள எல்லா வேஷத்தையும் இறக்கி வச்சுக்கிட்டு வெளியே வந்து உட்காந்து சிரிச்சிட்டு இருவான் அஸ்லாம் அலைக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆனா உள்ள உள்ள இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள்ரா அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து அப்படியே பேசுவாரு அதே மாதிரி சூஃபியாக்கள் இடத்துல பேச முடியாது ஏனென்றால் உள்ளத்தில் இருப்பதை சட்டென்று அறிந்து சொல்லி விடுவார்கள் சுலைமான தாராணி ரமத்துல்லா அலி இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து அஸ்லாம் அலைக்கும் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது லா துஹிபீன ஸாலிஹீன் நீ நல்லவர்களை பிரியப்படக்கூடியவர் அல்ல எந்திரிச்சு போயிருந்தாங்க உன்னுடைய உள்ளத்திலே நல்லவர்களை பற்றிய எண்ணம் கிடையாது எழுந்து சென்று விடு அதற்கு காரணம் அவர்களிடத்திலே முஜாகதத்து நப்ஸ் இருந்தது நப்சின் பயிற்சி இருந்தது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயிற்சி இருக்கிறதே நப்சுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோமா நர்சு சொன்னதை நாம் கேட்கிறோமா அல்லது நாம் சொல்வதை நர்சு கேட்கிறதா எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் எந்த அளவிற்கு நர்சுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் சுலைமான் அலிகலாத் சலாத்து வசலாம் உங்களுக்கு ரொம்ப ஆசை நிறைய ஆட்சிகளை பெற வேண்டும் என்பதிலே பறவைகளுடைய ஆட்சி விலங்குகளுடைய ஆட்சி ஜின்களுடைய ஆட்சி எல்லா ஆட்சியையும் பெற்ற அந்த சுலைமான் அலை இருந்த ஒரே போராம என்ன தெரியுமா நம்ம பெருமான சல்லா அலை மீது தான் ஜிப்ராஹிம் அலை வரும்போதெல்லாம் கேட்பாங்களாம் அந்த உம்மத்து எப்படி இருப்பாங்க அந்த உம்மத்தை பத்தி அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து பேசுகிறானே அவங்க எப்படி இருப்பாங்க என்று ஒவ்வொருத்தையும் கேட்கிற பழக்கம் உண்டு இதை போல் இவ்விலீசிடத்திலே கேட்கிறார்கள் உம்மத்தையும் முகமதியா வருகிற பொழுது நீ அயாத்தா தானே இருப்பேன் ஆமா அப்பையும் நான் ஹயாத்தா தான் இருப்பேன் கியாமத்து நாள் வரைக்கும் நான் ஹயாத்தா தான் இருப்பேன் அந்த உம்மத்தி முகம்மதியாவை நீ அழிப்பதற்கு என்ன செய்வாய் தவறின் பக்கம் தூண்டுவதற்கு நீ என்ன செய்வாய் என்கிற பொழுது இபிலிஸ் அன்னைக்கே பிளான் போட்டு விட்டான் பெருமானார் வருவதற்கு முன்பதாகவே பெருமானாரின் உம்மத்துகள் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் பிளான் போட்டான் நான் காசு ஆசையை காட்டுவேன் அவர்களுக்கு உடனே நசு மாறும் அவர்களுக்கு மனம் மாறும் அந்த பொருளாதாரத்தை ஆசையை காட்டின உடனே ஒரு கடையில நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த கடையில இருந்து நான் போய் நைசா முதலாளிகிட்ட தூண்டி விட்டு அவரை இழுத்துக்கோ அப்துல் காதர் பாய அஞ்சு கொடுக்கிறேன்னு சொல்றேன் சொல்லிப்பாரு அந்த கடையில இருந்து இங்க வந்துருவாரு என்று காசாசையை ஏற்படுத்துவேன் அவர் போய் சொன்னோன்னு அப்துல் காதர் நம்ம கடைக்கு வந்துரு அங்க நாலு தான் உனக்கு அஞ்சு என்று சொன்னா உடனே அந்த கடைக்கு பாஞ்சிருவான் இந்த காசாசையை ஏற்படுத்தி தான் உம்மத்திய முகம்மதியாவை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுவான் இபிலீஸ் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே உம்மத்திய முகமதியாவினுடைய எல்லா நஃப்சுகளையும் நான் வைத்திருப்பேன் என் கையில் இருக்கும் என் கையில் இருக்கும் என்று இபிலி சொல்லுகிறான் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள் நம்ம நஃப்ச நாம வச்சிருக்கிறோமா அல்லது பாபா இபிலிஸ்ட கொடுத்துட்டு அவருடைய ஆட்டத்துக்கு நம்ம ஆடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் சூஃபியாக்கள் சூஃபியாக்களிடத்தில் இது நடக்காது முஜாகதா செய்திருப்பார்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம் சுலைமானுல் ஜனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நப்சை கட்டுப்படுத்தக்கூடியவனுக்கு முதல் வேலை உணவை கட்டுப்படுத்த வேண்டும் கில்லத்து தாம் ஆனா அதுக்கு நேர் மாற்றமா ஒரு மனிதனுடைய உணவு அதிகமாகிற பொழுது உடல் அதிகமாகிறது ஷகுவத் இச்சைகள் அதிகமாகிறது ஒரு மனிதனுக்கு இச்சைகள் அதிகமாகிற பொழுது பாவங்கள் அதிகமாகிறது ஒரு மனிதனுக்கு பாவங்கள் அதிகமாகிற பொழுது கசாவத்துள்கள் உள்ளம் கெட்டியாகி விடுகிறது ஒரு மனிதனுக்கு கசாவத்துள்கள் உள்ளம் கெட்டியாகிற பொழுது பாவத்திலே அவன் மூழ்கி போய் விடுகிறான் எவன் பாவத்திலே மூழ்கி போய் விடுகிறானோ அவன் நரகத்திற்குள்ளே நுழைந்து கொள்கிறான் என்றார்களே இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா இல்லையா என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த முஜாஹத்து நப்ஸ் அவர்களிடத்தில் இருந்தது நம்மிடத்திலே அது குறைவாக இருக்கிறது ஐந்தாவது வித்தியாசம் சூஃபியாக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இரவு பகலாக அவர்கள் இபாதத்து செய்வார்கள் இபாதத்திலே இன்பத்தை காணுவார்கள் நாம் இபாதத்துக்கு வந்துவிட்ட போவதிலே இன்பத்தை காண்போம் விடிய விடிய தொழுதால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் பத்து மணிக்கு மேல ஆப்ஜா தொழுக வச்சுட்டாக்கா அப்படியே நெளிஞ்சு என்ன இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டிட்டாரு சில பேர் மனசுக்குள்ளே நினைப்பாங்க சிலர் கேட்காட்டின சிலருக்கு இருக்க முடியாது அப்சாவை தனியா பார்த்தாவது ஒரு பத்து நிமிஷம் இருந்து அப்சா இன்னைக்கு என்ன அந்த பத்து நிமிஷம் கூட்டினீங்களே அந்த அஞ்சு நிமிஷம் கூட்டினீங்களே என்ன கேட்காம விட மாட்டான் இது நம்முடைய வழக்கம் விவாதத்திலே இன்பம் இல்லாத்தன்மை ஆனால் அவர்களிடத்தில் விவாதத்திலே சுவை இருந்தது இன்பம் இருந்தது ஓய் சுல்கர்ணி பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஆனால் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லத்தை சந்திக்காதவர்கள் பெருமானார சந்திக்கணும்னு ஆசை கனவிலே பார்க்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி பார்க்கிறாங்க பார்க்கறாங்க நாயகத்திலே கேட்டாங்க நாயகமே உங்களை பார்க்க வரலாமா எங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க என் தாயை பார்க்கவா உங்களை பார்க்கவா என் தாயை பார்க்கவா உங்களை பார்க்கவா என்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் அந்த உவைசுல் கர்ணியினுடைய நிலையை பார்க்கிறார்கள் தாயின் பாசம் ஒரு பக்கம் பெருமானாரின் நேசம் மறுபக்கம் பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா என்று கேட்கிறார் உன் தாயை பார் மவனே உவைசே உன் தாயை பார் அவர்களுக்கு பணி செய் என்னை பார்க்க வேண்டாம் என்று சொன்னதால் தாய்க்கு பணி செய்கிறார்கள் சஹாபி என்ற பட்டத்தை இழக்கிறார்கள் சஹாபி என்ற பட்டத்தை இழக்கிறார்கள் இந்த உவைசுல் கர்ணியை பார்ப்பதற்காக மாலிக் விட தீனார் ரஹமத்துல்லாஹி அலிகன் அவர்கள் சென்றார்களாம் இவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்ப்பதற்காக மாலிக் விட தீனார் செல்கிறார்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சொல்லுகிறார்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சொல்ல அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரக்காத்து இவ்வளவுதான் பேச்சு நடந்துச்சு அடுத்து லொகர் தொழுகை முடிகிறது அதற்கு பிறகு நவாபில்களை தொழுகிறார்கள் அமைதியாக இருக்கிறாங்க இவங்களும் பேசல அவங்களும் பேசல அசுர் தொழுகையாகிறது இவர்களும் பேசவில்லை அவர்களும் பேசவில்லை மகரிபு முடிகிறது ஈசா முடிகிறது தகஜத்திலே நின்றார்கள் விடிய விடிய தொழுகிறார்கள் உவைஸ் மறுநாள் காலை சுபுகு தொழுகிறார்கள் அதற்கு பிறகு பேசுவார்களா என்று மாலிக் முனதீனார் பார்க்கிறார்கள் பேசவெல்லாம் இல்ல அஸ்லாம் அலைக்கத்துக்கு பதில் அழைக்கும் சலாம் இது மட்டும் தான் நடக்கிறது இவர்களும் ஒன்றுமே பேசவில்லை கடைசியில லேசா ஒரு தூக்கம் வந்ததாம் லேசாக உவைசுல் கர்ணிக்கு ஒரு தூக்கம் வருகிறது தூக்கம் வருகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்களாம் யா அல்லா தூங்கக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் என்னை ஆக்கி விடாதையா அல்லா எனக்கு தூக்கத்தை கொடுத்து விடாதையா அல்லா தூங்குகிற நேரத்திலே உன்னை வழங்காமல் விட்டுவிட்டால் இதற்காக நான் தண்டிக்கப்படுவேன் என்று பயப்படுகிறேன் யா என் தூக்கத்தை போக்கிவிடு என்று மீண்டும் வணங்குகிறார்கள் மீண்டும் தொழுகிறார்கள் ஒன்றும் பேசவில்லை மாலிக்குமனு தீனார் ரஹமத்துல்லா பின்னால் எழுந்து வருகிறார்கள் இப்பொழுதுதான் பெருமானார் இவரை புகழ்ந்து சொன்னார்களே இவரின் நிலையை நான் அறிந்து கொண்டேன் இவரின் நிலையை நான் புரிந்து கொண்டேன் என்று மாலிக்குமனு தீனார் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் இருந்திருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் செய்கிற முயற்சி என்ன எண்ணி பார்க்கிறோம் அவர்கள் தொழுகையிலேயே கரை கண்டார்கள் அபு முஸ்லிமுல் கௌலானி ரஹமத்துல்லாஹி தாலாலே தாஜத்து நேரத்தில் ஒரு சாட்டையை வச்சுக்குவாங்களாம் இன்னைக்கு நோன்பை பெற்றும் கூட தாஜத்துவ தொழாதவர்கள் நிறைய பேர்கள் நம் சமுதாயத்தில் உண்டு அந்த டிவியை போட்டுட்டு யாராவது பேசுறதை கேட்டுட்டு பொன்னான நேர தகஜத்து நேரத்தை வீணாக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அதனால எஞ்சி இருக்கிற காலம் கடைசி பத்து வரப்போகிறது இதுலயாவது தகஜத்தை தொழுங்க டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சொல்லுவார்கள் அவர்கள் அபு முஸ்லிமுல் கவுலானி சாட்டையை வைத்துக் கொள்வார்கள் தாஜத்து நேரத்துல விடிய விடிய தொழுவார்கள் தொழுகிற பொழுது அவர்களுக்கு தூக்கம் வந்தால் வேகமாக எடுத்து சாட்டை எடுத்து தன் மீது அடித்துக் கொள்வார்களாம் சாட்டையை அடித்துக்கொண்டு தன்னோடு பேசிக் கொள்வார்கள் அபு முஸ்லிமுல் கவுலானி உன்னை நான் அடிக்கவில்லை என்றால் நாளை அல்லாஹ் உன்னை அடிப்பான் நரக சாட்டையால் அடி வாங்குகிறாயா அல்லது இந்த சாட்டையில் அடி வாங்கி நீ தொழுகிறாயா இந்த இபாதத் நம்மிடத்துல உண்டா சாட்டையில அடிச்சாலும் தொழுகைக்கு வர மாட்டேங்கிறான் பள்ளியாசலுக்கு வர மாட்டேங்கிறான் எதுக்கு வேண்டாலும் போவேன் பள்ளிக்கு மட்டும் நான் போக மாட்டேன் நிதாவில ஒரு வரலாறு எழுதுவார்கள் அல்லவா ஒருத்தர் வீடு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே நல்ல மாடு கண்டெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வீடு மாடு கண்டெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாடு ஒரு நாள் பள்ளிவாசலுக்குள்ள வந்துருச்சு மோதினார் விட்டுட்டாரு ரெண்டாவது நாள் வந்துச்சு விட்டுட்டாரு இப்படியே வந்து சாப்பிடுறதே வழக்கம் கடைசியில புடிச்சு கட்டி போட்டாரு உடனே வீட்டுக்காரர் வந்தாரு வந்த உடனே என் மாடு என்ன டெய்லி வந்துகிட்டு இருக்கு இனிமேல் மாடு எல்லாம் வரக்கூடாது பள்ளிவாசலுக்குள்ள வந்துச்சுனாக்க இனிமேல் நாங்க ஏழை விட்டுருவோம் அவ்வளவுதான் என்று மோதினார் மிரட்டின உடனே அவன் சொன்னானா பாயில்லா ஜீவன் பாவம் நான் என்னைக்காவது பள்ளியாசுக்குள்ள வந்திருக்கேனா நான் என்னைக்காவது வந்திருக்கேனா அது பாவம் வாயில்லா ஜீவன் ஒரு நாள் வந்துருச்சு விட்டுருங்க அப்ப நம்ம சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது இபாதத்தில என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் சூஃபியாக்கள் இபாதத்திலேயே திளைத்து போயிருந்தார்கள் ஆறாவது அவர்களிடத்தில் இருந்த வேறுபாடு சமுதாயத்தை விட்டு நீங்கி இருப்பார்கள் முகாலத்தா யார் சமுதாயத்தோடு சேர்ந்து கலந்து கலந்து பேசுகிற சூழல் ஏற்படுகிறதோ லா தத்மா ஹலாவத்துல் அவர்களிடத்தில் இபாதத்தின் சுவை தெரியாது அதனால தனித்து வாழ்வார்கள் சுஃபியாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தனித்து வாழ்வார்கள் சுஃபியானை சொல்லி காட்டுகிறார்களே இந்த காலம் இருக்கிறதே ஹாதா ஜமானு சுகூத் இது பேசக்கூடிய காலம் அல்ல பேசாமல் இருக்கிற காலம் ஒரு உசூபுல் புயூத் இது வீடுகளிலே வாழக்கூடிய காலம் தேவையில்லாம வெளியே போனா பிரச்சனை வந்துடும் வீடுகளிலே வாழக்கூடிய காலம் அல் கன் கூத் இலா அன் தமூத் மௌத்தாகிற வரைக்கும் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொண்டே வாழுகிற காலம் தான் இந்த காலம் அதனால் ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது என்று சுஃபியான் அவர்கள் காலத்தையே சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் நம் காலத்தை பார்த்திருந்தால் என்ன சொல்லி இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அபுத்தர்தார் அலி அல்லாஹுத்தலா சொல்லுவார்கள் அவங்க காலத்தை பத்தி சகாபாக்களுடைய காலம் அபுத்தர்தார் அலி அல்லாஹுத்தலா சொல்லுகிறார்கள் இந்த காலத்தில் எல்லாம் சகாபாக்களுடைய காலத்தை போன்று நாயகத்தினுடைய காலத்தை போன்று கிடையாது நாயகத்தினுடைய காலத்திலே வரக்காக்கள் இருந்தார்கள் சவுக்காக்கள் இல்லை எல்லாம் இலைகளாக இருந்தார்கள் பசுமையாக இருந்தார்கள் முற்களே அங்கே கிடையாது பெருமானார் போனதற்கு பிறகு எல்லாம் முற்களாக இருக்கிறார்கள் இலைகளே கிடையாது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம் சமுதாயத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு காலம் இருந்தது நமக்கு முன்னால் உண்டான காலம் வரக்காக்களாக அன்பு மலர்ந்திருந்தது எல்லா இடங்களிலும் அன்பு இருந்தது அரவணைப்பு இருந்தது பாசம் இருந்தது நேசம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தால் மனைவி ஒரு பக்கம் குத்துரா முல்லா தந்தை ஒரு பக்கம் குத்துறாரு அம்மா ஒரு பக்கம் குத்துது இன்னைக்கு ஆம்பளைகளா பிறந்தவங்க நிறைய பேர்கள் நம்ம இடத்துல சொன்னதுண்டு ஹசரத் அம்மா பேச்ச கேட்கறதா பொண்டாட்டி பேச்ச கேட்கறதா என்ன செய்யறதுன்னே தெரியல ஹசரத் இங்க இப்படி குத்துறாங்க அங்க அப்படி குத்துறாங்க காலம் முழுக்க முற்கள் நிறைந்த காலத்திலே வாழுகிறோமே அஃபுதல் என்று நினைத்தவர்கள் ஒதுங்கி இருந்து வணங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் சூஃபியாக்கள் ஒதுங்கி வாழக்கூடிய பண்பாடு கொண்டவர்களாக இருந்தார்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தார்கள் அதனால தான் அல்லாஹினுடைய உதவி கிடைத்தது ஏழாவதாக அவர்களிடத்தில் இருந்த பண்பாடு தூளு சுந்த் அல்லது நுத்துக்கும் பில் ஹைக்குனா மௌனமாக இருப்பார்கள் பேச வேண்டுமானால் ஞானம் நிறைந்த பேச்சுக்களை மட்டும் பேசுவார்கள் ஒருத்தருக்கு ஞானம் கிடைப்பதாக இருந்தால் என்ன செய்வது அதற்கும் புகாக்கள் எழுதி காட்டுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு ஞானம் லுக்மான் அலகி சலாத்தி அல்லாஹ் ஹக்கீம் என்கிறான் நம்ம நினைச்ச ஆளுகளை எல்லாம் ஞானின்னு சொல்ல முடியாது அறிவாளி என்று சொல்லலாம் பெரிய மாமேதை என்று சொல்லலாம் ஆனால் ஞானி என்றால் அவரிடத்திலே நான்கு பண்பாடுகள் இருக்க வேண்டும் அந்நதமு அல தன் பாவத்தின் மீது கை சேதப்பட வேண்டும் நான் இந்த பாவம் செஞ்சிட்டேனே என்று கை சேதம் இருக்க வேண்டும் அல் மௌத் தயாரிப்பு அவரிடத்தில் இருக்க வேண்டும் மூத்துக்கான தயாரிப்பு ஹுலுவுல் பத்தன் வயிறு காலியா இருக்கணும் தான் ஞானி வயிறு காலியாக இருக்க வேண்டும் சுகபத்து சுகாதிபி துன்யா உலகத்திலே வாழுகிற பொழுது பட்டற்றவர்களோடு தோழமை கொண்டிருக்க வேண்டும் இந்த நாலு தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் ஞானி லுக்மான் அலி இஸ்லாம் யாரோ ஒரு தோழமை கொண்டிருந்தார்கள் துறவிகளோடு சுற்றுவார்களாம் லுக்மான் அந்த லுக்குமானே சொல்லுகிறார்கள் இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம் எதை செஞ்சாலும் திட்டுவானுங்க பாவி பயலுங்க மகனுக்கு நிறைய உபதேசம் பண்ணுவாங்க மகனே இங்க வா உனக்கே காட்டுறேன் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு காட்டுறேன் வா என்று சொல்லி ஒட்டகத்தை கூட்டிட்டு ஒட்டகத்துக்கு மேல ரெண்டு பேர் ஏறி போறாங்க லுக்குமான் அலிகிஸ்லாமும் மகனும் ரோட்ல போறேன் திட்டினானா பாவம் அந்த ஒட்டகம் ரெண்டு பேர் ஏறி போறானுங்க தாங்குமா பாவம் மகனே சரி நீ இறங்கிக்க நான் போறேன் நீ கீழே நடந்து வா இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாரு கீழே மகன் நடந்து வர்றாரு அத்தா மேல போறாரு அங்க நாலு பேர் திட்டான் மகனை கீழே விட்டுட்டு அப்பா உட்காந்து போறான் பாரு இவன்லாம் ஒரு அப்பனா இவன்லாம் நல்லா இருப்பானா என்று திட்ட மவனே நீ மேல ஏறி உட்காந்துக்கோ நான் நடந்து வர்றேன் மவனே என்று தந்தை நடக்கிறார் மகன் உட்கார்ந்து இருக்கிறாரு அங்க நாலு பேர் திட்டுறானுங்க பெரியவங்கிற பொறுப்பு இருக்கு அவனுக்கு அப்பனை நடக்க விட்டு மகன் மேல உட்கார்ந்து போறான் காலம் கெட்டு போச்சு ரொம்ப மோசமான காலம் அப்படின்னு திட்டிட்டு போறான் அவனே நீயும் இறங்க ஒட்டகமும் நடக்கட்டும் நாமளும் நடக்கலாம் அங்க நாலு பேர் பேசிட்டு போனா பிறகு எது கொட்டா அதை கொண்டு வந்தானுவ கட்டி போட்டு வந்திருக்க வேண்டியதானே என்று மனிதனே மனிதனுடைய நிலை இதுதான் மகனே எதை செஞ்சாலும் திட்டுவான் அதனால மகனே நீ ஞானம் நிறைந்த பேச்சுக்களை பேசிக்கொள் மகனே என்று மகனுக்கு உபதேசம் செய்கிற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் இதை போன்றுதான் நான்கு இமாம்கள் உலகத்திலே வாழ்ந்தார்களே வாழுகிற காலத்திலே உபதேசிகளாக வாழ்ந்தார்கள் நுத்துக்கும் கண்டதெல்லாம் பேச மாட்டாங்க அபு கனிஃபார் அன்னவர்கள் பேசுகிற பொழுது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற சில உபதேசங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுல ஒன்று சொன்னார்கள் மன் ரல்லிய பிதூனி கதிரிகி தன்னுடைய அந்தஸ்தை விட குறைவானதை எவன் பொருந்திக் கொள்ளுகிறானோ ரஃப அல்லாஹு ஃபௌக்க காயத்திகி அவனை விட உயர்ந்த அந்தஸ்திற்கு அல்லாஹ் அழைத்துச் செல்கிறான் தன்னுடைய அந்தஸ்தை விட குறைவாக யார் பொருந்திக் கொள்ளுகிறார்களோ இப்ப திருமணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய அந்தஸ்தை விட குறைவான பெண்ணை ஒருவர் பொருந்திக் கொள்வாரே ஆனால் அல்லாஹ் ஜல்ல சானபுத்தால அவரை உயர்த்திடுவான் ஆனா இன்னைக்கு நம்ம அந்தஸ்தை விட கூட தானே நம்ம பாக்குறோம் கூட பார்க்க பார்க்க கடைசியில இவனுக்கு நிம்மதியே போயிடுது நான் கூட பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணேன் இன்னைக்கு மாட்டிட்டு முடிக்கிறேன் நசரத் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் ஒரு வார்த்தையிலே ஞானம் நிறைந்ததை சொல்லுகிறார்கள் உன்னுடைய அந்தஸ்தை விட குறைவானதை நீ பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் உன்னை விட உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவான் என்றார்கள் இதை போன்று இமாமுனா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை என்பவர்கள் இதை போன்று ஞானம் நிறைந்த நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அதில் ஒன்று மாலிக்கு சொன்னார்கள் மண் கசுரா மண் கசுரா இதாபுகு கல்லா சஹாபுகு யார் கண்டிப்போடு இருக்கிறானோ அவனுக்கு தோழர்கள் குறைவாக இருப்பார்கள் ஒருத்தர் கண்டிப்போடு நடக்கிறாரு கரெக்டா இருக்கிறாரு அவனை யாரும் நண்பனா வைக்க மாட்டான் இந்த ஆளு ரொம்ப மோசமான ஆளு எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பேர் வச்சிருக்கிறான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவர்கிட்ட எல்லாம் போய் நட்பு வைக்க முடியுமா என்று நண்பர்கள் குறைந்து விடுவார்கள் மகனே நண்பர்கள் குறைந்து விடுவார்கள் என்று மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை என்பவர்கள் அவர்களுடைய ஞான சொற்களை சொல்லுகிறார்கள் இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய வரலாறுகளை பார்த்தால் அவர்கள் அழகான சொற்களை நிறைய சொல்லி இருக்கிறார்கள் அதிலே ஒன்று சொன்னார்கள் இமாமுனா ஷாஃபி ரமத்துல்லாஹி அலை என்பவர்கள் மனிதன்ல ராகத்து ரொம்ப கம்மியான ஆள் கிள்ளத்து ராகத்து துன்யா உலகத்துல ராகத்தை ஓய்வு நிம்மதி கம்மியான ஆள் யார் தெரியுமா என்று தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு ஓய்வு இருக்கும் ஓய்வு ராகத்து ரொம்ப கம்மியான ஆள் யாருண்டா அல் ஹசூத் போராமைக்காரன் அவனுக்கு தூக்கமே வராது அவன் யார போராமப்படுறானோ அவன் எப்படியாவது நாசமா போயிட்டான்டா தான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான் இல்லைன்னு சொன்னா அது வரைக்கும் அவனுக்கு தூக்கமே வராது மச்சான் ஒரு கடை வச்சிருப்பாரு அதுக்கு பக்கத்திலேயே இவனும் ஒரு கடை வச்சிருவான் அவர் எப்படியாவது செருப்பு கடை வச்சுட்டாக்க அந்த கடைக்கு எவனாவது ஒருத்த ஏறி ஒரு செருப்பு எடுத்துட்டாண்டா இவனுக்கு வயிறு ஏறி ஆரம்பிச்சிடும் நம்ம கடைக்கு ஏறாம அங்க இறங்கித்தானே ஏறிட்டானே அவனுக்கு ராகத்து குறைந்தவன் உலகத்திலேயே ஹசூத் போராமைக்காரன் தான் மா அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹன் அவர்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிறைய உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் நுத்துக்கும் பில் செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்று மன் சால இந்த லகீமி ஃபக்கத அஹான போய் எவன் கேட்க போறானோ யாசகம் கேட்க போறானோ அவனை விட கேவலப்பட்டவன் உலகத்துல யாருமே இருக்க முடியாது அவனே கல்கரண்டி அவன்கிட்ட போய் இவன் கேட்க போனான்னாக்கா சில கஞ்சர்கள் இருக்காங்க கேட்க போறவன்ட்ட வாங்கிட்டு விட்டுறானு ஒரு இடத்துல ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நாம் பார்த்த வரலாறு ஒரு கஞ்சன் உதவி செய்யறேன்னு சொல்லி இருபத்தஞ்சு பைசா முதல்ல இருந்துச்சு இருபத்தஞ்சு பைசா நாணயம் அதை கொடுத்து இதுக்கு சில்லற கொடுன்னு கேட்டார் இருபத்தஞ்சு காசுக்கு சில்லற கேட்கிறான்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் சில்லற கொடுத்த முப்பது காசா கொடுத்துட்டு போயிட்டான் நீ ஒரு அஞ்சு பைசா வச்சுக்கடா அப்ப லைன் இடத்துல எவன் கேட்கிறானோ கஞ்சன் இடத்துல பக்கத்து அகான நசகு தன்னையே அவன் அழித்துக் கொண்டான் கேவலப்படுத்திக் கொண்டான் என்று இமாமனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹன் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக ஹிக்மத் நிறைந்த பேச்சுக்களை பேச வேண்டும் இது எட்டாவதாக மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது சூஃபியாக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் காலையில எழுந்தவுடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வார்களாம் நம்முடைய நிலை எப்படி என்று அதை காத்தமுல் அசம் ரஹமத்துல்லாஹி அலைஹன் அவர்கள் பத்து பேர்களுடைய தொகுப்பை ஒன்று பரிமாற்றமாக நமக்கு கொடுக்கிறார்கள் காத்தமுல் அசம் ரஹமத்துல்லாஹி அலை ஹுமான் நபிகள் கோமான் சல்லாஹு அலிவசலம் இடத்திலே சகாபாக்கள் சென்று கேட்கிறார்கள் கைஃபாஸ் பஹத்தை அரசுல்லா நாயகமே நீங்கள் காலையில் எப்படி இருக்கிறீர்கள் கேட்டோம்னாக்க பொதுவா சொல்லுவோம் நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்கிற பொழுது யாருமே நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க பரவாயில்லாம இருக்கேன் பரவாயில்லாம இருக்கிறேன் வியாபாரம் எப்படி இருக்கு பரவாயில்லாம இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன என்ன கண்ணு வச்சிருவானா பரவாயில்லாம இருக்கு பெருமானா செல்லல்லா சொன்னார்கள் நான் நலவாக இருக்கிறேன் எந்த மக்களை விட யார் இன்றைக்கு நோய் விசாரிக்கவில்லையோ யார் ஜனாதாவுக்கு பின்னால் செல்லவில்லையோ அவர்களை விட இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன் ஆக பெருமானார் நான் ஜனாதாவுக்கு போயிருக்கிறேன் நான் நோய் விசாரிச்சிருக்கிறேன் அதனால் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு காலையில என்று பெருமானார் சல்லல்லாஹு அலுவலம் சொல்கிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு தலா இடத்திலே சென்று கேட்டார்களாம் கைஃபாஸ் பார்த்த நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது குந்து மனமும் ரம்பி அமருகி அல்லா என்னவெல்லாம் ஏவி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அபு ஹசருல் வசரி ரமத்துல்லா கேலை அன்னவர்களிடத்திலே சென்று கேட்டார்களாம் கைஃபாஸ் பார்த்த அஸ்பக்து ஹனீஃபம் முஸ்லிமா நான் உஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ இன்னைக்கு அல்லாஹ்வை கொண்டு யாரையுமே நான் இணை வைக்கல தொழுகையில ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயின் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தான் உள்ளத்துல வச்சு நான் வணங்கினேன் அல்லா உன்னையே வணங்குகிறேன் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் யாரையுமே நான் இணை வைக்காமல் இன்றைக்கு இருந்திருக்கிறேன் அதனால நான் நல்லா இருக்கிறேன் அதே போல மாணிக்கு முடிதீனா தீனார் அஹமத்துல்லா இடத்திலே சென்று கேட்டார்களாம் கைஃபாஸ் பக்த நீ எப்படி இருக்கிறார் என்று கேட்கிற பொழுது மாலிகமுன் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களா அன்கலிபு இலா ஜஹன்னம அப் இலல் ஜன்னா நான் சொர்க்கத்திற்கு செல்வேனா நரகத்திற்கு செல்வேனா என்ற தடுமாற்றத்திலே இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லா விடத்திலே கேட்கிற பொழுது கைஃப் அஸ்பஹ்த இன்னைக்கு காலையில் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது ஷாஃபி ரஹ்மத்துல்லா சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரிஸ்க சாப்பிட்டுட்டு ஆனா அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்த முடியாம நான் இருந்துகிட்டு இருக்கிறேனே என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லா சொல்கிறார்கள் 60 65 ஆண்டுகளாக அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்துகளையும் கறி அது இது எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு கடிச்சு என் பல்லெல்லாம் போயிடுச்சு ஆனாலும் கூட பல்லுக்கு பக்கத்துல இருக்கிற நாவு அல்லாவுக்கு நன்றி சொல்ல மறுத்து விட்டதே அல்லாவுக்கு நன்றி சொல்ல மறுத்து விட்டதே இல்லா என்று சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இமாமனா ஷாபி ரமத்துல்லா கிளை என்னவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியே இமா ஈஷா அலா நபீன் அலை இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை சித்தரிக்கிறார்கள் ஈசா அலை இஸ்லாம் இடத்திலே கேட்டார்களாம் கைஃபாஸ் பக்த நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது நான் புக்கராக்களில் எல்லாம் பெரிய புக்கராவாக இருக்கிறேன் என்னால் என்ன நடக்கும் நான் ஒரு பிரயோஜனத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் அது முடியவில்லை யாருக்காவது இடையூறு அளிக்க வேண்டும் என்றால் அதுவும் என்னால் முடியவில்லையே என்று ஈசா பெருமானா நபியின் அவர்கள் சொல்கிறார்கள் ஹைசம் கேட்டார்களாம் கைஃபாஸ் பக்த நீ எப்படி இருக்கிறாய் நான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுக்கிறான் ஆனா அவனுக்கு பாவமான காரியமா நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு அபுத்தர்தார் அலி அல்லாஹ் இடத்திலே சென்று கேட்டார்களாம் கைஃபாஸ் பக்த நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது இன் நஜௌத் நரகத்திலிருந்து நான் தப்பித்துக் கொண்டால் நான் நல்லவனாக இருப்பேன் நரகத்திலிருந்து தப்பிப்பேனா இல்லையா என்பதுதான் எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மாலிக் தீனார் ரஹமத்துல்லாஹி தாலா மாலிக் சென்று கேட்கப்படுகிறது இருக்கிறது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று மாலிக் இமாமிடத்தில் கேட்கிற பொழுது மாலிக் இமாம் சொன்னார்களா என்னுடைய வயதோ குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் பாவமோ அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நான் என்ன செய்வது இப்படித்தான் அவர்களுடைய வாழ்வு இருந்ததே ஆனா நம்ம வாழ்வு அப்படி இருக்கிறதா என்னைக்காவது இதை பத்தி ஆகரத்தை பத்தி நீங்க எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு அஞ்சு நேரத்துல நாலு நேரம் தான் தொழுதே ஒரு நேரம் தொழுகாம இருக்கிறேன் இதை சொன்ன கேவலம்ட்டு மறைச்சிருவான் நான் வீட்டுல தொழுதுட்டேன் தொழுதுருக்கேன் வீட்டுல தொழுதாச்சு இது நம்முடைய நிலை எண்ணி பார்க்கிறோம் இதை போன்று ஒன்பதாவதாக அவர்களிடத்தில் இருந்தது அந்த நபித்தோழர்களிடத்தில் இருந்தது சூஃபியாக்களிடத்தில் இருந்த தன்மை நம்மை விட்டு வித்தியாசப்படுத்துகிற தன்மை அடுத்தவர்களுடைய குறைகளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய குறைகளை மட்டுமே பார்த்துக் கொண்டு அவர்கள் வாழுவார்கள் என்ற நிலைகளை பார்க்கிறோம் இதை போன்று தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வர வேண்டும் என்று பத்தாவதாக தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று எந்த வழிமார்களும் நினைக்க மாட்டார்கள் சூஃபியாக்கள் நினைக்க மாட்டார்கள் தனியாக ஓரமாக ஒதுங்கி இருந்து இறைவனுக்கு மட்டும் அஞ்சி நடப்பவர்களாக வாழுகிற தன்மை படைத்தவர்களாக இருந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அதனால் சூஃபியாக்களின் சூட்சுமங்களை நாம் தெரிந்து கொண்டால் இந்த பத்து வித்தியாச வித்தியாசங்களை புரிந்து நானும் நாமும் அமல் செய்வோமையானால் நாமும் சூஃபியாக கூடிய நல் வாய்ப்பை வல்லோ நல்லா வழங்கி விடுவான் வாகுரு தாவா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اكسبنا من خشيتك ما يقول بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تحبن به علينا مصائب الدنيا ومتعنا بأسمائنا وبصارنا وقوتنا على ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا وانصرنا على من نعدانا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم அஸ்ஸலாமு அலைக்கும் வழக்கம் போல் நமது பள்ளியிலிருந்து ஹாஜிகளை வழி அனுப்பும் முகமாக இந்த வருஷமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அதை நோட்டீஸ்ல பதினாலாம் தேதி என்று அடிக்கப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நாள் முன்பாக ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால ஹாஜிகள் வர்றதுக்கு சங்கடமா இருக்கும் அதனால அது ஒரு நாள் முன்பாக சனிக்கிழமை வைத்திருக்கிறோம் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாரும் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களை நீங்களே அழைத்து வருமாறு நிர்வாகத்தின் சார்பாக கொள்கிறோம் காரணம் அசரத் அவருடைய பயானை கேட்டு அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பயணத்திற்கான உள்ள ஏற்பாடுகள் கிடைக்கும் என்பதுதான் ஆகவே இப்போ வருஷம் வருஷம் நம்ம செய்யறதா அதே போல நமது பள்ளியில இஃப்தார் நிகழ்ச்சி வந்து சுமார் ஒரு அறுநூறு பேர் நோன்பு திறக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் வந்து செலவினங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது காரணம் பள்ளி நம்ம மேல கட்டினதுனால ரெண்டாவது அந்த கஞ்சி வசூலை நம்ம சரியா பார்க்க முடியல அதனால உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சிக்கு அதியாக்களை வெளியில கேஷர் இஸ்மாயில் பாய் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொடுத்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்